பதுளை மாவட்டத்தின் மயங்கனை வீதியில் அமைந்துள்ள அலுகொல்ல கிராமத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் மிக நீண்ட காலமாக அடிப்படை வசதிகளின்றி மிக சிரமங்களுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து கண்டறிகிறார் அங்கு சென்ற எமது கிழக்கு ஊடக செய்தியாளர் வி சக்திவேல் அழுகொல்ல கிராமம் பார்ப்பதற்கு மிகவும் வனப்புமிக்கதாக காட்சியளித்தாலும் இங்கு பல்வேறுபட்ட அடிப்படை வசதிகளின்றி மக்கள் இன்னலுறுவதாக இங்குள்ளவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தமக்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இன்னலுறும் தாம் இவ்வாறான கஷ்டங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கும் புனிதமோகன் கோயில் ஒன்று இருக்கு அது அறவே எங்களால இப்ப எந்த ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது ஒரு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு உடைச்சு அதை கட்டிக்கிற அறவே முடியாம இருக்கு அடுத்து ரோட் வசதி இல்லை எல்லாத்துக்கும் சுகாதார வசதின்னு சொல்லப்படுறதுல அவங்கவுங்க சொந்த வீடுகள்ல முடிஞ்ச அளவு வீடுகளை கட்டியிருக்காங்க கட்ட முடியாதவங்க அப்படி இருக்காங்க வீட்டு வசதியை பொறுத்தவரை யாருக்கும் எங்களுக்கு செஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பம் இருக்கு வீடுகள் இந்த கிராமத்துல ஐம்பத்தி ஒரு குடும்பம் இருக்கு வேலை வாய்ப்பு எங்களுக்கு எதுவுமே இல்லை காணி இருக்கு எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை அதுல காணியில் எங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு பயன்படுறதுக்கு எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை அழுக்கொல்ல கிராமத்தின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து கூறியும் அவர்கள் தம்மை பற்றி பாராமுகமாகவே உள்ளார்கள் என கூறுகின்றார் வேதகோபால் தண்ணி வசதி அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கோயில உடைச்சு கிடக்கு அதெல்லாம் கட்டுறதுக்கு வசதியில் அது ஒரு பதினெட்டு இருபது வருஷம் உடைச்சு தான் கிடக்கு போக்குவரத்து பிரச்சனை இப்படி நீங்கள் வந்தால் வந்துட்டு அங்கே தான் அதில் தான் வரணும் பஸ் வருது ஆஸ்பத்திரி வசதி பதிலைக்கு தான் போகணும் இங்கே எல்லாருக்கும் மந்திரிமார்கள் தான் சொல்கிறோம் நம்ம இங்கே யாருமே இது வரைக்கும் சொல்லி வந்தது இல்லை நம்ம சென்னன் சொல்லியிருக்கோம் சச்சிதாரன் சொல்லியிருக்கோம் இன்னும் இந்த லோகநாதன் மந்திரி எல்லா மந்திரியும் சொல்கிறதா அங்கே இருந்து ஸ்டேட்டில் உள்ளவங்களும் போயிட்டு யாரும் வந்து பார்க்குறேன் நீங்கள் அழுகொல்ல கிராமத்தின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக பிரதி கல்வி அமைச்சர் மூனா சச்சிதானந்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது எல்லாத்துக்குமே நீர்களை நாங்க வழங்கிட்டோம் கூற விரும்பல இவர்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தார்கள் என்றால் நிச்சயமா வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதே நேரத்தில் அபிவிருத்தி வேலைங்கிற நேரத்தில் ஒரு ஒரு வீதி அமைத்தா கூட அதுக்கு பிறகு அதுக்கு ரிப்பேர் கொடுக்கணும் அதே மாதிரி தண்ணீர் கொடுக்கும் பொழுது கூட அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் அதை திரும்ப அவங்க கொள்ளணும் இப்படிப்பட்ட அவங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டியவர்களோட தொடர்பு கொண்டார்கள் என்றால் நிச்சயமா அதுக்கு தகுந்த நடவடிக்கை இருக்கப்படும் இப்போது நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பிரதி கல்வி அமைச்சரின் பதிலிலிருந்து அழுக்குள்ள கிராம மக்கள் செயற்படுவதன் ஊடாக தமது தேவைகளுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மக்களின் தேவையை அறிந்து செயற்பட வேண்டியது அவர்களின் கடமையாகும் எனினும் தமது அடிப்படை தேவைகளை மனிதநேய கண்ணோட்டத்தோடு அணுகி தீர்வினை பெற்றுத்தர பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டுமென அந்த மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்